திரு அண்ட பகுதியை நாம் நினைவு போகிறோம் அண்ட பகுதின்னு இருக்கும்போது கொஞ்சம் அந்த தலைப்பு திரு அண்ட பகுதி என்றுதான் இருக்கு அப்படி இருக்கும்போது அது ஏன் இந்த அண்ட பகுதினு தொடங்குது அப்படின்னு கேட்டா இந்த நூல் இப்ப நம்ம படிக்க போகிற அந்த பகுதி இந்த பகுதி திருவாசக பகுதி அண்ட பகுதின்னே தொடங்குது அப்படி தொடங்குவதனால அந்த தொடங்குவதையே பெயராக வைத்துட்டார்கள் தொடங்குவதே அப்படி வைக்கிறது உண்டு சீக்கிரம் அதுபோல இன்னொரு பகுதி இருக்குது இந்த திருவாசகத்திலேயே அந்த தொடங்குற பகுதியே பெயரா வந்திருக்குது அது என்ன அப்படின்னு சஸ்பென்ஸ்ல வைக்கலாமா இப்ப சொல்லிடலாமா <laughs> சொல்லிடணும் பண்டாயனான்மறை என்ற ஒரு பகுதி அந்த அந்த பதியம் தொடங்குறதே பண்டாயனான்மறையும் என்று தொடங்குறது அதுக்கு தலைப்பு என்ன வச்சுட்டாங்க பண்டாயனான்மறைன்னு வச்சு இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா திருவாசகத்தில் பாட்டின் தொடக்கமே தலைப்பாக அமைந்திருப்பன எவை அப்படின்னு கேட்டா இரண்டு ஒன்று திருவண்ட பகுதி இன்னொன்று பண்டாய நான்மலை சிவகாசியில் அப்படிதான் வினாவா குடிச்சுக்கிறாங்க குடிச்சுக்கிட்டு சைக்கிளோ சை போட்டு எல்லாரும் கொடுத்து அதுக்கு விட எல்லாம் எத்தனை வயது எல்லாம் திருவாசகத்துல பாட்டின் தொடக்கமே தலைப்பாக அமைந்திருக்கிற பகுதிகள் எவை இரண்டு ஒன்று திருவண்ட பகுதி இன்னொன்று பண்டாய நான்மறை என்று சரி நல்லது ஒன்று இன்னொன்று திரு இப்ப பாட்டு எப்படி தொடங்கும் போகுதுன்னு கேட்டா அண்ட பகுதியின் உண்டை திறக்கம் என்று தொடங்குகிறது அப்ப திருங்கிறது நம்ம வந்து அந்த மரியாதைக்காக உயர்வுக்காக சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கொள்றோம் சரி அப்ப திரு அண்ட பகுதின்னு தானே இருக்கணும் திரு வண்ட பகுதின்னு வானா இருக்குதே வானா இருக்குதே இதெல்லாம் நல்லா படிச்சிடணும் அப்பதான் சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் உள்ளார் அதனால தெரியும் எனவே திரு அண்ட பகுதி திரு வண்ட பகுதின்னு வானா இருக்க ஏன் என்றால் இதுதான் இலக்கணம் மொழி இலக்கணம் என்ன பண்றது இந்த திருங்கிறதுல இர் பிளஸ் ஊ ரூ அப்ப ஊனா இருக்குது திருங்கிறதுல அண்ட பகுதிங்கிறதுல ஆனா இருக்குது இந்த ஊனாவும் உயிரெழுத்து ஆனாவும் உயிரெழுத்து ரெண்டு உயிரெழுத்து இந்த ரெண்டு உயிரெழுத்து சேராது ரெண்டு செல்வங்கள் சேராம சேருவாங்களா சேரமாங்க ஏன்னா அவங்களும் பிரஷர் இருக்குது இவங்களும் பிரஷர் இருக்குது வணக்கம் நன்றிம்பாங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க அல்லது யாராவது இருந்து அறிமுகப்படுத்தி ஐயா இவங்க தான் இந்த ஊர்ல அப்படின்னு ஐயா இவங்க அப்படி சொன்னதான் இல்லைன்னு தானா பேச மாட்டாங்க அது போல ரெண்டு உயிரெழுத்து இந்த எதுல திருங்கிறதுல இருக்கிற ஊ அந்த ஆனா இந்த ஊன ஆனா ரெண்டும் பெரிய தகுதி வாய்ந்தது அதனால இது அதோட சேராது அது இதோட சேராது தனியா இருக்கு இப்படி சேராத எழுத்துக்களை சேர வைப்பதற்காக ரெண்டு எழுத்து தயாரா இருக்கு தமிழில ரெண்டு எழுத்தா இருக்கு ஐநா சபைன்னு பேர் அதுக்கு அப்படிலாம் சொல்றது என்ன பண்றது விளங்குறதுக்காக ஐநா சபை என்ன செய்யுது இந்த மாதிரி வந்து ஈராக் உடனே போர் வருத்ததுன்னா அமெரிக்கா மேல அமெரிக்கா ரெண்டு பேருக்கு சமாதானம் செய்யக்கூடாது அப்படியா செய்யக்கூடாதுயா போர்னா எண்ணத்துக்கு தேவையில்லை இல்லவா என்று சொல்லுது பாருங்க அது போல ஐநா சபை போல இந்த இணையாத ரெண்டையும் இணைப்பதற்கு ரெண்டு எழுத்து இருக்கு ஒன்னு யூ இன்னொன்னு யானா போட்டு புள்ளி வைக்கணும் யானா போட்டு இந்த ரெண்டு எழுத்துன்னா இணையாத உயிரெழுத்துக்களை இணைவிப்பதற்காக வரும் என்று நம்முடைய மொழியில கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ திரு அந்த பகுதி என்று இருக்கும்போது இந்த இவ்வண்ணா வந்த உடனே என்ன பண்ணு கேட்டா இந்த ஆனாவையும் கிடைக்கிறது போங்க எல்லாம் நம்முடைய தமிழனம் தான் யாரும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு ஆனாவில சொல்றது அப்புறம் இந்த ஊட்டு பாருங்க எல்லாம் யாருங்க அவங்க ஆனா யாரு நீங்க ஊனா யாரு எல்லாம் நம்ம எல்லாம் யாரும் ஊரே யாவரும் கேளிர் சொன்ன சரி அப்படின்னு இந்த இவ்வண்ணா வந்து இவ்வண்ணாவோட ஆனா சேர்ந்ததுன்னா வானா திரு வண்ட பகுதின்னு இது மொழியியல் இப்படி இணையாத ரெண்டு உயிரெழுத்துக்களை இணைய வைக்கிறதுக்கு என்னன்னு பேருன்னு கேட்டா உடம்படு மெய் உடன்படாத ரெண்டு உயிரெழுத்துக்களையும் உடம்பட சேர்ந்து சேர்த்து வைக்கிற மெய் எழுத்துக்கு உடம்படு மெய் இதுல எல்லாம் இப்ப இலக்கணத்தை இதெல்லாம் வந்து பிளஸ் டூ எல்லாம் படிச்சோம்னா நிச்சயமா ஆசிரியர்கள் ஐயா எல்லாம் சொல்லுவாங்க அதே போல ஈ என்பது அப்படி அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மூர்த்திகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க அருமையா பாப்பாவும் வந்திருக்கு இவங்களும் மூர்த்திகள் தான் <laughs> அதனால வாங்க வாங்க வாங்க ரொம்ப அருமை மாயிறு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் யார் தேவாரம் அப்ப சுவாமி தேவாரம் மாயிறு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் இருக்குது இங்கதான் மா நெட்டெழுத்து இரு ஈனா உயிரெழுத்து இங்க மாங்கிறது இம் பிளஸ் ஆ மா எனவே ஆவண்ணாவும் இந்த ஈனாவும் ரெண்டு உயிரெழுத்து இந்த ரெண்டு உயிரெழுத்தும் சேராது சேராத உயிரெழுத்தை சேர்ப்பதற்கு ரெண்டு எழுத்துன்னு சொன்னேன் முன்ன ஒரு இவ்வண்ணா வரும்னு இங்க இயன்னா வந்தது அப்ப மா என்பதுல ஆவண்ணாவும் இருங்கிறதுல இந்த ஈனாவும் இந்த ரெண்டையும் இணைத்து இந்த ஈ வந்தவன்னு இ பிளஸ் இ இந்த இ இந்த யானாவில போனது மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் என்று வந்தது அப்போ இணையாத உயிரெழுத்துக்களை இணைவிப்பதற்காக வருவது யகரத்தில் யானா போட்டு மேல புள்ளி வைக்க ஈ என்பதும் இவ்வண்ணாவும் வரும் இதுக்கு உடம்படுமையின் பேர் இது போலத்தான் நீங்க பின்னால படிக்க போற திருவம்மானிங்கிறதும் திரு அம்மானை திருவம்மானை என்று இருக்கும் திரு எம்பாவை திருவெம்பாவை திரு ஏசரவு திருவேசரவு திருவேசரவு இதெல்லாம் அந்த உடம்படுமை தான் நீங்க இது ஒண்ணு சொன்ன இலக்கணம் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்ப திருவேசரவு இந்த திரு ஏசரவு தான் திருவேசரவு திரு எம்பாவை தான் திருவெம்பாவை திரு அம்மானை தான் திருவம்மானை திரு அண்ட பகுதி தான் திரு அண்ணாமலை அடாராடா பாத்தீங்களா அப்படி இல்லை திரு அண்ணாமலை இவன் நான் வந்து திரு வண்ணாமலை அடாடாடா நம்ம ஊரே உடம்படுமை தான் அதெல்லாம் நம்ம எல்லாம் உடம்பட்டு இருக்கிறோம் ஒன்பது மணிக்கு உடம்பட்ட இடம் எங்க தமிழகத்திலேயே இல்ல யாரும் கண்டிச்சு பற்றாதீங்க சுத்தி போட்டுங்க நாளைக்கு அம்மா கிட்ட சொல்லி நாளைக்கு என்ன என்ன கிழமை வேலை ஒரு நாள் விட்டு வெள்ளிக்கிழமைக்கு சாயந்தரம் சரியா ஆறு மணிக்கு அந்த காலத்துல அதுதான் சுத்தி போடுறது கொஞ்சம் அந்த மிளகா அந்த மேல கூரை அப்பெல்லாம் கூரை வீடு அதனால அந்த கூரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இன்னும் சிலது இந்த வெளியில இருக்கிற மண்ணு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது என்னமோ சொல்லுவாங்க அது சொல்ல மாட்டாங்க நமக்கு அது தாய்மாருக்குள்ளேயே இருக்குது அல்லவா வராது வெளியில நீங்க யாரும் கேட்டு பாருங்க அதெல்லாம் இல்ல நீ உட்காரு நீ உட்காரு உட்காந்துன்னா என்னமோ இப்படி இப்படி இப்படிலாம் சுத்தி அப்புறம் இப்படி ஒரு தடவை அப்படியே சுத்தி அப்படி வச்சுட்டு அப்பா எவ்வளவு ஒரு முடிச்சு கொண்டு போய் தெருவில் போடுவாங்க அது அவ்வளவு நல்லது சும்மா உடனே நம்ம ஆராய்ச்சியில கூரை கூரையில் இருக்கிற அந்த இதுவும் தெருவில் இருக்கிற மண்ணும் மிளகாயும் என்ன செய்யும் என்ன செய்யும் மக்கு செய்யுதுரா இஷ்டம் இருந்தா உட்காரலன்னு போற பெரிய மிகுதி பெரிய ஆராய்ச்சி பண்ணி வேணாம் விட உன்னை என்ன பண்ண உட்கார வச்சிருக்கிறவன் அதில் பலன் இருக்கிறது பலன் இருக்கிறது திருஷ்டி நீங்கும் என்று சொல்றோம் அது போல அல்லது கல்பூரம் இருக்கு அந்த சூடத்தை அப்படி காட்டி காட்டி நேர கொண்டு தெருவில் போட்டுருவாங்க இதுல எல்லாம் இருக்கிறது வேணும்னா இருந்தா விடு நாங்க உட்கார வைக்கணுமா போறோம் ஆகவே திருஷ்டி போட்டுக்கணும் அந்த அளவுல திருவண்ட பகுதி திருவேசரவு திருவம்மானை திருவண்ணாமலை எல்லாம் இவ்வண்ணா வந்தது மாயிறு ஞானம் எல்லாம் ஈ வந்து மாயிடு இப்படி உடன்படாத இடத்துக்களை வந்தது என்று வந்துட்டா இப்ப இது மாதிரி படிச்சுட்டு இனிமே திருமுறையில இது மாதிரி வருடங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க ஆஹா இதான் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காகத்தான் இல்ல திரு அண்ட பகுதி இனிமே மூன்றாவதாக இத வந்து என்ன கூறுகிறது ரொம்ப அருமை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு சின்ன ஒரு தொடர் தான் யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க ஐயா இந்த திருவண்ட பகுதி முழுதும் என்ன கூறுகிறது அப்படின்னு சும்மா ஒத்த வரியில சொல்லணும் ஒத்த வரி என்ன சொல்றது சிவனது தூல சூக்கமத்தை வியந்தது அப்பா என்ன விளங்குது என்ன விளங்குது சித்தாந்தம் போது விளங்குது தூல பஞ்சாட்சரம்னா என்ன பஞ்சாட்சரம் எதை முன்ன வச்சு வரும் சூக்குவ பஞ்சாட்சரம்னா அது போல தூள உடம்பு சூக்கும உடம்பு தூள உடம்பு என்னென்ன எல்லாருக்கும் தெரியல அந்த பெரிய பெரு உடம்பு சூக்கம் உடம்புன்னா நுண்ணுடம்பு உள்ள உள்ள உடம்புக்குள்ள இருக்கிற உடம்பு அதுதான் இங்க அப்போ சிவபெருமானது தூள சூக்குமத்தை வியந்தது தூளம்னா அவன் எப்படி இருக்கிறான் அண்டத்துக்கெல்லாம் அண்டமாக இருக்கிறான் ரொம்ப சின்ன துளிக்கெல்லாம் துளியாவும் இருக்கிறான் அப்போ அவனுடைய பெருவடிவையும் என்று நுண்வடிவையும் நேர்ந்தது அப்ப தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்னா அவனுடைய பெருவடிவையும் பேசுகிறார்கள் அவனுடைய மிக சின்னதாக நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அது மிக சின்னது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படி சின்னதா இருக்கான் மிக பெரியவனாக இருக்கிறான் எனவே பெருமான் பெரியவருக்கு பெரியவனாய் சிறிதற்கு சிறியமாய் இருக்கின்ற தன்மையை வியந்தது அப்ப இந்த திருவண்ட பகுதி முழுதும் சொல்ல போவது இதுதான் இதெல்லாம் படிச்சுட்டு உள்ள போனாதான் இப்ப பகுதியை நல்லா விளங்கும் அதுக்காக சொல்லுங்க இதெல்லாம் விட்டுறப்படாது திருவாசகத்துல பெரியவங்க எழுதி வச்சது அதுல பாருங்க இப்ப இவர் இவ்வளவு இவ்வளவு நீளமா நம்ம படிக்க போற ஒரு பகுதியில என்ன ஐயா நீங்க முழுதும் சொல்லுதுன்னா இறைவனது தூள சூக்கமத்தை வியந்தது இறைவனது பருவுடம்பையும் நுண்ணுடம்பையும் நோக்கி வியந்து பாடியிருக்கிறார் என்று சொல்லிவிடும் இப்படியாக இவற்றை எல்லாம் நினைவு கொண்டு இனி நாம் உள்ளே போகிறோம் உள்ளே போகின்ற பொழுது ரொம்ப அருமை முன்னால என்ன அப்படின்னு கேட்டா முதல் பகுதி அந்த தூளம் சூக்குமம் இந்த ரெண்டையுமே வியந்து பாடுகின்ற தொடக்கமே தொடங்குகிறார் அப்படின்னார் என்னென்ன அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன அருமையான இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தை விஞ்ஞான அமைப்புல இங்கிருந்து மேலே சென்றால் காற்று இயக்கம் இருக்காது அதனால காற்றை இங்கேயே பிடிச்சுக்கிட்டு போய் மெதுவா அவங்க மேலே விண்வெளியில சென்று போய் செவ்வாய் மண்டலத்தை கண்டுபிடித்தார்கள் அப்புறம் இந்த மண்டலத்தை சூரிய மண்டலத்தை கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் போய் சொல்றோம் எப்போ இருபதாம் நூற்றாண்டுல விஞ்ஞான அறிவு வந்து இவங்க எவ்வளவோ தம் கட்டிக்கிட்டு ரொம்ப கடினப்பட்டு போய் பார்த்தாங்க இவர் ரெண்டாம் நூற்றாண்டோ அல்லது எட்டாம் நூற்றாண்டோ ரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் மணிவாசர் காலம் எட்டாயிரம் எட்டாயிரமாக ஆகவே இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பெரியவர் நம்ம தென் இந்தியாவில தென்பகுதியில அது மதுரையில திருவாதூர்ல தோன்றி மதுரையில மாண்புமிகு அமைச்சராக இருந்த ஒரு பெரியவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னுமேயே உலகில் அண்டங்கள் பல இருக்கின்றன அந்த அண்டங்கள் எல்லாம் மிகப்பெரியன என்ற உண்மையை சொல்லியிருக்காருல்ல சொல்லியிருக்காரு அவருக்கு எந்த விஞ்ஞான ஆய்வு எந்த ஆங்கிலேய அறிவு எந்த அமெரிக்கா அறிவு எந்த ரஷ்யா அறிவு ஆகவே அவருக்கு அந்த தெரியும் எனவே அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அண்ட பகுதிங்கிறார் அண்டங்கள் பல அந்த அண்டங்கள்ல ஒவ்வொரு பகுதியும் சரி ஒவ்வொரு பகுதியும் கூட உண்டை பிறக்கம் அங்க ஒரு அருமையான ஆராய்ச்சி அண்டங்கள் எல்லாம் என்ன வடிவில் இருக்கின்றன இப்ப நீங்க ஜாகரபி என்ன சொல்றோம் இந்த உலகம் எந்த வடிவில் இருக்கு உருண்டை அந்த உருண்டை கூட கொஞ்சம் முன்ன சொன்ன கொஞ்சம் கேட்டா முட்டை வடிவு அது முழுமையான உருண்டை அல்ல கொஞ்சம் கொஞ்சம் நீண்ட ஆனா வளைவு நீண்ட வளைவு என்று கண்டுபிடிக்கிறோம் அப்போ இந்த அண்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு முட்டை வடிவாக உருண்டையாக இருக்கின்றன என்று எப்ப படிக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல எல்கேஜி யூகேஜியில படிக்கிறோம் அன்னைக்கு மணிவாச பெருமான் எந்த எல்கேஜியோ எந்த யூகேஜியோ இல்லை ஆனால் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் உருண்டையாக இருக்கிறது அது எப்படி இருக்கும் அளப்பரும் தன்மை போய் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க ஒருத்தான் கொடியை நட்டுவிட்டு அங்க இருக்கிற மண் எடுத்துட்டு வரான் <laughs> ஏன்னா தான் போனீங்கிறதுக்காக ஆனா அங்க உள்ள பார்த்தா அந்த உண்டை பிறகு அந்த அந்த உருண்டையா இருக்கிற அந்த வடிவனுடைய அந்த அமைப்பு இருக்குது அது அளப்பரும் தன்மை அதை ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா மண் எப்படி இருக்குது அங்க இருக்கிற செடிகொடி எப்படி இருக்குது அங்க நிலவுகிற உயிரினங்கள் எவை அங்க எப்படி காற்று இயக்கம் இருக்கிறது அங்கிருந்து விண்வெளியை பார்த்தா எப்படி தெரிகிறது அல்லது மண்வெளியை பார்த்தா எப்படி தெரிகிறது இவ்வளவு என்ன பண்றான் ரூபாயை கொட்டி பவுனை கொட்டி போய் பார்த்துட்டு வர்றான் இன்னைக்கு ஆனால் போற போக்கில மணிவாக பெருமான் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை ஒவ்வொரு அண்டங்களையும் நீ பாத்தீங்கன்னா உன்னுடைய அறிவினால் அளக்க முடியாதடா அளப்பெரும் தன்மை உள்ள போய் பாத்தீங்கன்னா பலப்பெரும் காட்சி உள்ள ஒவ்வொரு அண்டங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அடே இப்ப நம்ம போறோம் கொடைக்கானல் போறோம் அங்க ஒரு விதமா இருக்குது கன்னியாகுமரி போறோம் அடே இங்க ஒரு விதமா இருக்குது பெங்களூர் போறோம் இன்னொரு விதமா இருக்குது திருவண்ணாமலை வர்றோம் இங்க ஒரு விதமா எல்லாம் ஆண்டவனால் படைக்கப்பட்ட உலகம் ஆனா பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு திருவண்ணாமலை இதற்கென்ற ஒரு சில தனித்தன்மை பெங்களூர்னா அதுக்கென்று சில தனித்தன்மை கொடைக்கானல்னா அதுபடி ஏற்காடுன்னா அப்படி குற்றாலம்னா அப்படி இப்படி ஆகவே நாம் இருக்கிற மண்ணுலகத்திலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காட்சி உடையதாக இருக்கு காட்சி உடையதாக அதனால அந்த அண்டங்களும் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எடில் பகரின் நீ ஒரு அண்டத்தினுடைய அழகை பார்த்துட்டு இன்னும் ரெண்டாத்த பார்த்தா அடே இது மாதிரி அது இல்லையே சொன்னாரு இன்னும் ரெண்டாத்த பார்த்தா அடே இது மாதிரி அது இல்லையே என்று அந்த அந்த வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன அதனால எத்தனையோ அண்டங்கள் இருக்கு ஒன்று ரெண்டு அல்ல அவ்வளவு இருக்கான அப்பா ஆண்டவனுடைய படைப்பில இவ்வளவு பெரிய அண்டங்கள் நம்ம ஏதோ இந்தியா திருவண்ணாமலை தென்னிந்தியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இது எங்கேயோ ஒரு சின்ன பகுதிப்பா இது போல எவ்வளவு பகுதி இருக்கு தெரியுமா ஏன்னா மேல வேற உலகம் இருக்குதான் கீழே வேற இருக்குதான் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கடிவு பாதமலர் இப்பதான் மார்கழி மாசம் முடிஞ்சது அப்ப பாதாளம் ஏழு இருக்கான் அது கீழே இருக்குங்கிறாங்க பெருமானுடைய திருவடி இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆகவே இப்படி ஒன்றனுக்கு ஒன்று நின்றடில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன அவ்வளவு பெரிய அன்னங்கள் எல்லாம் இருக்கின்றன பெருமானுடைய படைப்பில மேற்பட விரிந்தன இல்லுடை கதிரின் துண்ணனுப்புடைய சிறியவாக பெரியோன் இதான் தூள சூக்குமும் இல்ல இது தூளம் பெரிசர் தூள வடிவ சொல்ற என்னன்னா அவ்வளவு பெரிய அண்டங்கள் எல்லாம் கூட நூற்றொரு கோடியின் மேற்பட நூறு நூத்து கணக்கில் அப்படி விரிந்து கிடந்தாலும் கூட அவையெல்லாம் எங்கள் பெருமானை நோக்க ரொம்ப சின்னது மிக சின்னது அப்படின்னு எந்த மாதிரி சின்னதுன்னு கேட்டார் எந்த நீங்க எல்லாம் மாடி வீட்டுல இருக்கீங்கப்பா கூரை வீட்டுல இருக்கிறவங்க கிட்டதான் அதை சாகுங்க கூரை வீடு இருக்கு கூரை வீட்டுல இருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஒரு சிறு தொலை இருக்கும் சிறு தொழில சூரியனுடைய ஒளி அப்படியே உள்ள வந்து இருக்கும் வரும் அந்த ஒளியில நீங்க நுண்ணியா பாத்தீங்கன்னா சின்னதா கொசு கூட சின்னதா அப்படியே சிரிச்சிட பறந்துகிட்டே இருக்கும் பறந்துகிட்டே இருக்கும் சில அணுக்கள் பறந்து இன்னைக்கு நம்ம எல்லா வீட்லயும் குறை விடல உண்டு குறை விடனா அப்படி அந்த ஒரு ஒளி வந்ததுன்னு சொன்னா அந்த ஒளியில அப்படியே அது சுத்திட்டே இருக்கும் அது எவ்வளவு ரொம்ப சின்னது எறும்ப விட கொசு விட சின்னது எங்க பெருமானுடைய நிலையை நோக்க முன்ன சொன்னமே அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றடில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொன்னமே அந்த அண்டங்கள் எல்லாம் எங்க பெருமானது வடிவை நோக்கும் போது இந்த சூரியனுடைய ஒளி வருது பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள அதுல பறக்கிற அந்த சின்ன அணு இருக்கு பாருங்க அதை விட அந்த அண்டங்கள் சின்னது எங்க பெருமான் உயர்வான் அப்பா எவ்வளவு நுணுக்கமா சொல்றாங்க பாத்தீங்களா எந்த விஞ்ஞானம் உங்களுக்கு தாங்குச்சு ஒரு விஞ்ஞானம் இல் நுழை கதிரின் இல்லைன்னா வீடு வீட்டுக்குள்ள அந்த சூரியனுடைய ஒளி வருது பாருங்க அந்த வழி வரும் வருமானால் இல் நுழை கதிரின் அந்த கதிரில என்ன இருக்கு அப்படியே சின்ன சின்ன சின்ன சின்ன அப்படி பறந்துட்டு இருக்கும் துண்ணனு புறைய இந்த சிறிய அணுவா இருக்குதே அதை விட சிறியவாக அந்த அண்டங்கள் சின்னதா இருக்குமா நம்ம பெருமான் பெரியவனா இருப்பானோ இது அண்டங்கள்லாம் பெருமானுடைய கால் தூசுக்காகமாடா கால் தூசுக்கு அது மாதிரி சொல்ற மாதிரி அப்போ அவை அவ்வளவு சிறிய பெருமான் பெரியவன் அப்ப இதான் அவனுடைய பெரு அமைப்பு விஸ்வரூபம் சொல்றமே பெருவடிவு என்று சொல்றோம் விஸ்வரூபம் வடமொழி நேர் தமிழ் பெருவடிவு பெருவடிவு ஆகவே அந்த பெருவடிவு அப்ப அப்படி இருப்பான் அப்ப இவ்வளவு அண்டங்கள்லாம் கூட அவ்வளவு பெரியதும் பெருமானி நோக்க சின்ன பெருமான் அவ்வளவு பெரியவனாக இருப்பான் சிறியவாக பெரியோன் பெரியின் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேரூழியும் நீக்கமும் நிலையும் தூக்கமொடு தூரத்து சூரை மாறுதத்து எரியது வடியில் கொட்க பெயர்க்கும் குழகன் ஏப்பா அவனுடைய அளவில் அளவில்லாத ஆற்றல் சொல்ற எப்படி இருக்குமா அவன் என்ன செய்கிறான் பேரியின் ரொம்ப எண்ணி பாத்தீங்கன்னா வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் அப்படின்னாரு வேதியன் வேதியன்னா இங்க பொதுவா பிரம்மாவை குறிக்கும் வேதியன் தொகையோடு எத்தனையோ பெருமா நூறு கோடி பிரமர்கள் நுங்கினார் உடனே அப்பர் சுவாமிகள் ஆறு கோடி நாராயணரங்கனி ஐயா நமக்கு இந்த மாதிரி உலகத்துல இந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லாம் படைக்கிறாரு அந்த பிரம்மா எத்தனை இருப்பாருனாரு அது கோடான கோடி பிரம்மாப்பா அப்படின்ட்டாரு இந்த காக்கிறத காத்தல் இருக்கிற அந்த நாராயணர் அவர் நூறு கோடி பிரமர்கள் நுங்கினார் அதுக்கு என்ன ஆறு கோடி நாராயண ரங்கனே அது எத்தனையோ ஆறு கோடியில் ஒரு ஐயா இந்த இந்திரன் ஆமா இந்த பிரம்மாவே திருமாலே இவ்வளவு தொகைன்னு சொன்ன ஏறு கங்கை மணல் எண்ணில் எந்திரர் கங்கையில் இருக்கிற மணல் என்னால் என்ன இந்த இந்திரன் என்ன முடியாது வரான் சிவ சிவ ஐயா இந்த பிரம்மா அப்படி திருமால் அப்படி இந்திரன் அப்படின்னாரு இதெல்லாம் இல்லாத ஒரு ஒரு எப்பவும் நிலையா இருக்கிறது யாருன்னாரு அவன் ஈசன் ஒருவனி அழிவில்லாத ஒரே ஒரு ஒப்பற்ற பரம்பொருள் இருக்கும் என்றால் அது பெருமான் தான் பெருமான் தான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதியை முதல் பாட்டு திருவம்பாகும் அதுக்கு முதலுமில்லை முடிவுமில்லை அரிய ஜோதி பெரிய ஜோதி ஆகவேதான் அவங்க ஒருவன் தான் ஈரிலாதவன் அதனால வேரியன் தொகையோடு எத்தனையோ பெருமா வந்து வந்து போனான் மாலவன் தொகுதியும் எத்தனையோ திருமார் இவங்க எல்லாம் வந்து என்ன சார் இவங்க எல்லாம் கொண்டு என்ன செய்யறார் பெருமானாரு இவர்களை கொண்டு தோற்றமும் சிறப்பும் தோற்றம்னா படைப்பு சிறப்புன்னா காப்பு இங்க பாத்தீங்கன்னா சிறப்பு என்பதற்கு காத்தல்னு பொருள் இந்த இடத்துல எந்த இடங்களிலும் சிறப்புன்னா காத்தல் இல்லை இந்த இடத்துல முன்னால தோற்றம் பின்னால ஈருன்னு சொல்லி நடுப்புற சிறப்புங்கிறதுனாலயே தீக்கொல்ட்டு காத்தல் என்ற அதனால தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு ஈற்றோடுன்னு அழித்தல் இந்த மூன்று தொழிலையும் புனறிய மாப்பேர் ஒழியும் நீக்கமும் நிலையும் இந்த உலகத்துல இந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு படைக்கிறதையும் காக்கிறதையும் அழிக்கிறதையும் மீண்டும் படைப்பது மீண்டும் காப்பது மீண்டும் அழிப்பது என்று சொன்ன எங்க பெருமான் விடாமல் எத்தனையோ ஊழி காலமா செஞ்சிட்டு இருந்திருக்கிறான் மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் அப்புறம் மீண்டும் என்ன எல்லாவற்றையும் ஒடுக்கின பிறகு மீண்டும் தோற்றுவிப்பான் அப்புறம் காப்பான் அப்புறம் ஒடுக்குவான் மீண்டும் தோற்றுவிப்பான் ஏ சார் உங்க ஆளுக்கு வேற வேலை கிடையாது கேட்பானா இல்லையா சாதாரண ஒரு ஆளு என்ன சொன்னீங்க தோற்றுவிப்பான் காப்பான் அழிப்பான் திரும்ப தோற்றுவிப்பான் காப்பான் அழிப்பான் இதே வேலையா என்னது இல்லடா மக்கு ஒன்னையும் என்னையும் கரையேற்றுறதுக்காக இவ்வளவு செய்யறேன் இல்லைன்னா எதுக்கு பின்ன நீ அம்மா எத்தனை தரம் வந்து இப்ப ஏன் யூனிவர்சிட்டியில அட்டம்ட்டு வந்து நாலு தரம் அஞ்சு தரம் வச்சிருக்கிறேன் ஏன் ஒரே தரம் வச்சிட்டுமே ஒரே தரம் அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு வச்சிட்டுமே ஒண்ணுல போச்சு ரெண்டுல போச்சுங்கிறவங்க எங்க நீ கரை தேடுறது இப்ப ஞான சம்பந்தம்லாம் ஒன்லயே கரை தேடி விடுறாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி விடுறாங்க மணிவாசர் வாங்கி விடுறாங்க நாம என்ன பண்றது போச்சு இல்ல அதனால ஏன் நான் தினம் வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டா என்ன பண்றது இது மாதிரி கடைசியில வர கடமாட்டையும் வந்தாதான் நம்ம பட்டி சாத்தணும் பட்டி சாத்தணும் எப்ப சாத்தணும்னு கேட்டா நல்ல விசிறுவா மாடு எல்லாம் வந்துருது முன்னால அம்மான்னு கத்திட்டு வந்துருது சிலது நொண்டி அது கண்ணுட்டியும் இல்ல செத்து போச்சு அந்த மாடு வருது என்ன பண்றது முடக்கு முறக்குன்னு வரும் ஆனா நீங்க அந்த இது சாத்துறது எப்ப சாத்தணும்னு கேட்டா அந்த மாடும் வந்த பிறகுதான் சாத்தணுமே தவிர அது போனா போதும் விட்டுறத அதுதான் நம்ம அதுதான் நம்ம வரவேற்பு கொடுப்போம் வாடா ராஜா முடியல உன்னால காலு எல்லாரும் முன்ன வந்துட்டுது வேண்டாம் ராஜா நீ வராம நான் கதவு சாத்துவனா அப்படின்னு செய்யணும்ல நமக்கு இருக்கிற கருணை ஆண்டவன் இருக்காத அதனாலதான் ஏன் திரும்ப திரும்பினாரு நாம வந்து அந்த மாதிரி இருப்பது இருப்பதுனால இன்னொருத்தங்க இருந்து வந்தேன் இவ்வளவு பெரிய வேலையை மனுஷன் விடாம செய்யறாருன்னா ஏப்பா பெரிய காரியமாச்சுங்களேன் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி விளையாட்டா இருக்கும்ல எங்க பெருமானுக்கு இப்ப சாதாரண ஆளு சைக்கிள் இன்னைக்கு தான் கத்துக்கிட்டான்னு வச்சுங்க அவன் ஒரு புளி மூட்டையை தூக்கி வச்சுட்டு போறதுன்னா சங்கடம் சைக்கிள்லயே பிறந்து சைக்கிள்லயே வளர்ந்துருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சரி சும்மா ஏறி உக்காரியா ஒரு ஒரு சிமெண்ட் மூட்டை இருக்கு அதையும் தூக்கி வைய சைக்கிள் மட்டும் தாங்கணும் நான் தள்ளிடுவேங்கிறான் அப்படிங்களா அது மாதிரி நமக்கெல்லாம் பெருசா இருக்குது அவன் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி அவனுக்கு விளையாட்டா இருக்குது இது மூன்றையும் செய்யறது இப்படியெல்லாம் மாப்பேர் ஒழியும் ஏற்றோடு புணரிய நீக்கமும் நிலையும் சூக்கமோடு தூலத்து சூக்கமோடு இங்க சூக்கம் என்னன்னு கேட்டா ஒடுக்கமும் செய்கிறான் சூக்கமும் அப்புறம் தூளத்து மீண்டும் தோற்று வைக்கிறான் தோற்று வைக்கிறான் அல்லவா எது போல என்ன சூறை மாறுதத்து சூற காற்று அடிச்சதுன்னா அந்த சூற காற்று போது எரியது வடியில் அந்த காத்துல சில சின்ன தூசு என்ன மாதிரி இருக்கும் அப்படி பறந்து இருக்கும் சாதாரண காத்துலயே வந்து அந்த தூசு பறக்கும் நல்ல பெரிய இந்த மாதிரி சூறாவளி காத்துல சின்ன தூசி என்ன பண்ணும் அப்படியே பறந்து நிற்கும் அது போல இந்த உலகத்தை காத்தும் படைத்தும் காத்தும் படைத்தும் கறந்தும் இருக்கிறானே அது கொட்க பெயர்க்கும் கூடகன் இந்த உலகத்தை அப்படி ஆட்டி வைப்பான எங்க பெருமான் பெருமான் அப்படியாக இருக்கின்ற குடகன் குடகன் என்ன இளமையாக இருக்கின்ற பெருமான் அல்லவா முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் சரிதா இந்த படைக்கிறத வந்து பிரம்மான்ல சொல்றீங்க அப்படின்னாரு ஆமா பிரம்மா படைக்கிறாருன்னு என்ன அர்த்தம் அந்த படைக்கிற தன்மையை அவனுக்கு பின்னால இருந்து தர்றாருன்னு அர்த்தம் படைக்கிற தன்மையை யார் தர்றா அவர் பின்னால இருந்து தர்றாரு எந்த நேரத்திலயும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்துவார் ஆமா அன்பிட்டுனா தூக்கி அப்படியா படைப்போன் படைக்கும் படையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் இந்த காத்திற்காக திருமால் போட்டிருக்கோமே அவருனாரு எல்லா உலகத்தையும் அவர் காப்பார் அவரை நம்ம பெருமான் காப்பார் சிவ சிவ அங்கேயும் முன்னூத்தி ஐம்பத்தாறு ஆமடான்னா அப்படின்னு அதனால காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கொஞ்சம் நிதானமா கவனிக்கணும் இந்த இடத்துல மட்டும் இப்போ இந்த உலகையெல்லாம் படைக்கிற பெருமன் அவனையும் படைப்போன் இந்த உலகமெல்லாம் காக்கின்ற பெருமான் பெருமாள் அவரையும் காப்போன் இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கின்றவன் யார் உருதிரன் அவனையும் அழிப்பவன் சொல்ல சொல்லல பிரம்மாவுக்கு சொன்னார் திருமாலுக்கு சொன்னார் அழித்த கடவுளாக இருக்கிற உருதிரன் அந்த உருதிரனையும் அழிக்கும் கடவுள்னு சொல்லல ஏன் உருதிரன் இவர் அம்சம் பெருமானுடைய அம்சம் ஆதலால் அவன் அம்சமே பெருமான அம்சமானதுனால ருத்ரன் இது அவனையும் அழிக்கின்ற கடவுள்னு சொல்லல இது என்ன இப்ப சிவகாசியில ஒரு கேள்வியா அந்த டாக்டர் குடிச்சு எம்பிபிஎஸ் அவர் குடிச்சு வரு என்ன படைப்போன் படைக்கும் என்றும் காப்போன் காக்கும் என்றும் கூறிய மணிவாசகர் துடைப்போனை துடைக்கும் கடவுள் என்று கூறாது ஏன் கேள்வி கேட்டுருவாங்க எழுதுவாங்க துடைப்போன் துடைப்பவனாயிருக்கிற ஒருத்தரன் சிவபெருமானுடைய அம்சம் ஆதலால் அவ்வாறு கூறவில்லை அதான் சொல்றது இந்த வினாவெல்லாம் ஐயா மதுரை காமராஜில தான் இருக்குது யூனிவர்சிட்டியில சென்னையில இருக்குது இங்க இருக்கிற படிக்கிறவங்களுக்கு அந்த வினாவை கொடுத்தாலே சங்கடம் தான் அப்படிப்பட்ட வினா தான் ஆமா எங்க திருவாசம் உட்காந்து படிக்கிறது பாடம் வச்சிருக்காங்களா கிடையாது ஆனா அழகா எழுதுறாங்க அழகா எழுதுறாங்க அந்த வினாவுக்கெல்லாம் விட இங்க திருவண்ணாமலை வந்த போது அதுக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னதான் சிவகாசி ஐயா வினாவை இப்பவே குறிச்சு கொடுத்துருங்கய்யா நாங்க திருவண்ணாமலை ஜோதிசனும் பார்க்கிறோம் இங்க விடையும் எழுதினேன் அப்போ படைப்போன் படைக்கும் என்று சொன்னவர் காப்போன் காக்கும் என்று சொன்ன மணிவாசகர் துடைப்போன் துடைக்கும் என்று சொல்லவில்லை ஏன் அவர் ஒருந்தர அம்சம் ஆதலால் சிவபெருமானுடைய அம்சம் ஆதலால் அதனால காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் ரொம்ப அருமை என்ன அருமையான செய்தியெல்லாம் இது சித்தாந்தம் கூட கிடையாது சித்தாந்தத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டா காத்தும் படைக்கிறான் காக்கிறான் இதுங்கிறான் ஒடுக்கிறான் அதெல்லாம் சரி சொல்லுது ஆனா எல்லாத்தையும் ஒடுக்கின போது அவர் என்ன சார் செய்வார் இது யாரு கேக்குறது <laughs> இப்ப நீங்க கல்லூரி திறந்ததுன்னு சொன்னா என்ன பண்ணுவார் ரைட்டர் வந்திருப்பார் மற்ற கிளர்க்கு வந்திருப்பாங்க பியூன் வந்திருப்பாங்க பையன் வந்திருப்பாங்க எல்லாம் ஆ ஒன்று காலேஜ் லீவு நாளில் பையன் வரமாட்டாங்க ரைட்டர் கீட்டர் அவங்களாம் வராம இருந்து வெறும் பிரின்சிபாலா இருந்தா என்னையா பண்ணுவாருனார் என்ன பண்ணுவாரு இவ சிவம்பர் <laughs> என்ன பண்ணுவாரு